पात्रं दीपज्ञादिगुणानवेदेन्द्रप्रवणं वन्दे रम्यजामध्यमात्पदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां கொண்டாடப்பட்ட விழா வந்தாரே தூத வேண்டிய வேதங்களோடு விரைந்து கிடையாது பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு விண்டோள் மணிவண்ணா உன் ஆயிரம் பல்லாண்டு வடிவாயின் மலமார் விடல் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவோர்க்கு வாழ்கின்ற சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு படைவோர் பட்டினேருள்ளேரேள் வந்து வண்ண மணமங்கொன்வேன் குளிவினை போதலாம் பழிப்பிலோம் நாங்கள் இராக்கதர்வாள் இலங்கை பாழாளாக படைபொருளானுக்கு பல்லாண்டு கோரு திருடபதம் முன்னம் வந்தியங்கள் குழான் புகழ்ந்து கூடமனையேகள் வரம்புகள் வந்தல்லை கூறினார் நாராயணாய வெண்ணே പന്തളതീര പല്ലാണ്ട് പല്ലായിരത്താണ്ട് എന്നെ பையுடனாக பகை கொடியானுக்கு பல்லாண்டு கோருவனே படைத்தவை நாகனை பள்ளி கொண்டானுக்கு பல்லாண்டு கோருதுமான் பட்ட குடை திருமதுரையில் ஐந்தலைய பல்லாண்டும் பரமாத்மனை பரமாத்மனை பல்லாண்டு பட்டாலும் ஏதும் குருவிலேனந்த சடகோபன் பாதங்கள் யாருடைய ராமாயணம் போல் நீயந்திருமாளால் நெஞ்சங்கோல் பட்டாயந்திரங்கள காணல் மடனாராய் ஆயுமருடகம் துஞ்சலன்னே துஞ்சாயம் போல் நீயந்திருமாளால் கேட்பட்டயாமங்கள் சேராதிரங்குதியால் பட்டயம்மே போல் நீய மரவணையான் தாட்பட்டதண்டுளாய் தாமந்தாமுத்தாயரவோடு இல்லை இராப்பல் நீத்த கண்குயிலாய் நெஞ்சுருதியே குதியாய் ஊட்டினான் தால் நயந்தான் யாமுத்ததுத்தாயோ வாழி கணக்கடலமலைய விசம்பந்துராயம்பாள் சுடர்வெளிராப்பல் துஞ்சாயாள் தன்வாடல் படையாழி அம்மானை காண்பான் நீ உடலநோயுத்தாயோ ஊழிதோர் ஊழியே உலகுக்கு நீர் கொண்ட தொழியரும் யாமம்பாள் நீராஜகழ்கின்றமே நீயும் மதுசூதன் பாயுமையில் பட்டவங்கன் பாசத்தால் நெய்வாயிரம் நான்மதியே நீ என்னால் நெய்வாயிருடகத்தாய் மாலாந்திரே முதியாயவனமேல் ஆழி பெருமானார் நெய்வாசகங்கேட்டு உண்மை நீர் மடனங்க எம்பெருமான் நாரணக்கே எம் தாமதுள்ளே அழோவனே கொடிதாயனையோழி மாற்றால் மகிழ்த்தியோ வாழிகணையிருடன் மாடே களியே போல் அருளத்திராப்பவள் துஞ்சலெண்ணே துஞ்சாம் அருளின் அந்த விளக்கமே நீமரை தடங்க செங்கனிவாயும் பெருமான் அந்தாபத்தங்குழாய் ஆசையால் வேவாய் வேக்கனாய் மெல்லாவியில் உழைத்த ஓமாதிராப்பள் உண்பாலே வேத்தொழிந்தாய் பிளந்து மருதிலை போய் மண்ணளந்த மூவா முதல்வா இனியம்மை சோறு அதிகாந்தோதிக்க ஆராதகாதல் குருகோச்சடகோ ஆயிரம் சொன்னா பத்து சோரார் விடார் கண்டீர் வைகுந்தம் தின்னவராக அதிகான் சோதிக்க ஆராதகாதை குருவோச்சலகோ ஆயிரம் சொன்னா அவத்தினுடைய பத்திரம் சோரார் விடார் கண்டேர் வைகுந்தம் வேடு முதல் முழுகமாய் ஒளிகமாய் பெருமானம் என்னவெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் நல்லது இல்லையோர் கண்ணன் வேடு முதல் முழுகமாய் என்னென் பெருமானம் என்னவெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் நல்லது இல்லையோர் கல்யாணம் ஏருடைய செய்து அருளாரழைப்பார் பாவம் விடா அரற்கவிச்சவை கோபால கோலை ஏரண்யனை பூவனை புகழ் தன்னை வேறென்று தன்னால் வைத்தே தன்னை நிமிர்ந்து பண்கொண்டார் மாதனுமார் தேவகுல தேவலம் படைக்க பூவிலான் முனை படைத்தவன் பெருமானு கல்லால் பூவும் பூசனையும் தகுவெந்தே தந்தனி முதலிலே மிகுந்தேவன் படைத்தோல தாமரை கண்ணம்மான் நிகம்சோரி மேலறிவார் எல்லா பொருளும் அவர் வெண்ணே தன்னருடைய கருணார்கள் ஞானவெல்லாத்துடர் போர்த்தி அவரம்மாழி அம்பல்லியார்களே ஏருளங்கொள்ள வெள்ளையத்தை பெருமானார் அறிவார் அவன்தான் கள்ளமாய மனக்கருத்தே எல்லா பொருளும் மாயத்திரானை திருத்தி நல்லவா உன்னை பெத்து அனுளார் பெருமான் மதுசூதனன் நம்பாலும் யாருமெல்லாம் தன்னுள்ளே கலந்தொழிந்தோம் தேனம் பாலம் நெய்யம் கண்ணலம் அமுது வாழீரே நல்லவா உன்னை பெற்று அனுளார் பெருமான் மதுசூதனன் நம்பாலும் யாருமெல்லாம் தன்னுள்ளே கலந்து கலந்தொழிந்தோர் தேனம் பாலம் நெய்யம் நிலம்மாவளி மூவடி என்ன அறியாமை வஞ்சித்தாய் எனதாரியுள் கலந்த கலந்த பிறனல் உதவிக்கை மாறு எனதொழிந்த இனிமேல் பலன் பலன் ஆவி எண்ணே உண்டயந்தாய் எனதாவியார் யானார் தந்தனை கொண்டார் இணையாளர்களால் இழைக்கலாது வந்தார் கணிவார் வேட்டின்றமே என் கடல்படா வாழ் முதலே பொருளேழமே நமன்னாய் நுனியார் கோட்டில் வைத்தாய் உணவாரம் சேர்ந்தேவனுக்கு அரடங்கத்தின் மதியே தேர்ந்தாத மனத்தே பிரியாத போகல் கொடா சுடரை அரக்கிய போக்கின்றார் தாயை அடிய நடைந்த முதல் முன்னாள் நலம்பின் முதல் பரணே பவித்திரனே அமுதே கார்முகில என் கண்ணா நின்னலாலிலேன்கான் என்னை குறி கொள்ளையாளங்களால் இணையோடு செய்தவமே குறிக்கொண்டு பிறப்பே சில நாளே கொண்டவன் நைபால் ஒளித்துள்ளவம் மாண்பேன் நெறி கொண்டடஞ்சனாய் பிறவி துயர் கடிந்தாய் கண்ணன் விண்ணவர் பெருமான் படிவான பிறந்த பரணன் பவித்திரந்தியார் நோய்கள் அடியேன் வாய் மறுத்து பருகி கழித்து தலைப்போரம் மத்த பிறப்பு பிரிவோ பிறப்பத்து உடைகொண்டதோரியமாய் உடங்கோடு சுடராடி சங்கேந்தி அழைக்கின்றவாய பிரான் அடியார்கள் குழாங்கள் வேறக்கன் குழம்பி அமணிந்தவனை குழாங்கள் என் குருவர் தரகாபெண்டரித்தாயிரத்தல் விபத்த உடன்பாடி குழாங்களாயடி உடன் கூடினின் நாடுகள் வேறக்கன் குழம்பி அமணிந்தவனை குழாங்கள் என் குருவர் தரகாபெண்டரின் துறைத்தாங்களாயிரத்தல் விபத்த உடன்பாடி உழாங்கலாயடீருடன் கூடி நின்றாடினாடினாடி அகங்கரைந்து இசைபாடி பாடி கண்ணீர் மணியில் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வானுதலாடியாடி அகங்கரைந்து பாடி பாடும் இவ்வாறு மனவரை உம்மை காண அதன் ஆயிரந்தோ துணித்தேர் உம்மை காண நீர் இறக்கமில்லை அறத்தோடு என அறக்குமலைய முக்குமலாய் இறக்கபெறீர் இதற்கன் செய்க அரக்கன் இலங்கை சத்தி தன்னந்துழாய் கொடீர் எனதவள் அண்ணா தகவல்களை உடையவனே உயிர்க்கு அமுத எண்ணம் உள்ளம் முகவுருகி நின்னுள்ளாவே உலர்ந்துணர்ந்து இளவல்லரே கண்ணனே எண்ணம் வெள்ளனே கிடந்தா எண்ணம் இவர் மாடலோ கொண்டும் வாட்ட ஆயிரத்தி பத்தால் அடிசூட்டலாகும் அந்த இசகோட்டே வந்தடகாமன் ஆயிரத்தி பத்தால் அடிகோட்டலாகும் அந்தாமமேமத்தன்புகைத என் அருதேரம்மானுக்கு அந்தாமவான் முடிதங்கு அடினோராருமலாமரை தனங்கள் செங்கடிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பொன் திருவுடம்புகைத என் அருதேரம்மானுக்கு அந்தாமவான் முடிதங்கு அடினோராருமலாமரை தனங்கள் செங்கடிவாய் செங்கமலம் செந்தாமரை அடிக்கல் செம்பன் திருவுடம்புவான் சுடர் செந்தாமரை கண்டை கமலம் திருவுடமே மார்வம் அகடமே கபடமயந்தை பெருமார் கரணேயோ பொருவிடம் ஒன்னே என்னொரு கலந்தாய் செங்கடிவாய் செங்கமலம் மின்னன் சுடர் மலைக்கு கண்பாதங்கை கமலம் முழுவேலுலகம் வயிற்றிருளா தங்கள் களவாதது எப்பொருளும் மருதாக்கொள்ளமக்கம் அப்பொழுதை தாமரைப்பு கண்பாதங்கைகளும் திங்கள் ஆண்டோடி ஓடிதரும் அப்பொழுதை கப்பொழுது என் நாராமதாய் அல்லாவியில் வளர்த்த அராகருமையில் போல் செம்பவளம் கண்பாலங்கை கமலம் பேராரணியின் முடினான் பெண்ணமிழ பலவேயாபரண பேரம்பல பலவே பலபலவே ஜோதி வடிவன் பல கண்டுண்டு கேட்டு போந்தின்பம் பலபலவே ஞானமும் பாம்பனமேலார்கடலுள் பள்ளி அமர்ந்ததவம் காம்பனதோல் பின்னக்காய் ஏடுடனே மனையதோலை மனாமரமே எய்ததுவம் பூம்பிழையரண்டுளாய் பொன்முடியம் போரேம் போரேத்தை எம்மாறினால் கடந்தோல் தன்முடி பண்ணில்லாத தண்டுழாய் மாலையனை முடிவு காணாதே என்னுள் காணேன் சொல்லுவதான் சொல்லுவதன் சொல்லி நம்மானே என்ன அபியாமிதனே எல்லாம் எழுது என் கருமானிக்க பிறர்க்கரிய வேண்டுமாய் அள்ளி மலர் விரையோத்து ஆனல்லன் பெண் ஆனல்லன் பெண் நல்லன் அல்லாவளியும் அல்லன் காரணமாவான் உடல் உருவாக வல்லனுமாம் கோணை பெரிதுடைத்த எம் பெம்மானை கூறுவரே குருதலே வேவே குருகோசனகோந்தாதி ஓராயிரத்துளி பத்து கூடுதல் வல்லார் உடனே கூடுவர் குடக்கோத்தவம்மானை கூடுதலே வேவே குருகோசனகோந்தாதி ஓராயிரத்துளி பத்து குறுதல் வல்லாருளரே கூடுவர் வைகுந்தாமணி வல்லே என் பொல்லா திருக்குறளா என்னல் மண்ணே வைகம் வைகள் தோரம் அமுதாயவானே தாவரந்தேமை உன்னடியார்க்கு தீர்த்து அசுரர்க்கு தீமைகள் செய்குந்தா உன்னை நான் பிடித்தேன் கோல் சிக்கனவே தாமணி மன்னனே என் பல்ல திருக்குறளா என்னள் மண்ணி வையும் வைகள் தோறும் உன்னைதான் பிடித்தேன் முதமாய் எங்கும் பக்கனோ கரியான் என் பைந்தாமலை கண்ணமலை கண்ணனை பின்னோர் பரபந்தலமகனை துளாவிரி பூமரிகள் நீ உள்ளி நாம் எழுந்தான் நாட நாவலர் பாமர்வி நிற்க தண்ட பான்மய வல்லலே மதுதூதனா என் மரத கமலையே உடனந்தாய் உன்னையங்கடம் புரள் புகழ் குடைந்தாடி பாடி களை துகந்து வந்து உள்ள துறந்து உயிர்ந்து போந்திருந்தாத உனது அங்கமில் அடிமையடைந்தேன் முடிவே ஐந்து பைந்தலையாள அரவணமேவி பார்க்கடல் யோக நித்திரை சிந்த செய்தவந்தாய் உன்னை சிந்த செய்து சிந்த செய்து செய்து உன்னடுவாமணி திருபாடியாடி என் முன்னேவனகள் முழுவேலை சிந்தையினால் இகழ்ந்தா இரணிய நகல் பார்வங்கேண்டா என் முன்னை கோரிய பல்குழாங்கள் நீரிழா பாய் பறவை ஒன்று திருந்தாய் உன்னை என்னுள் நீ அமுத உன்னை என்னுள்ள குறைத்தலம் வைந்தா வாடர இளியங்க போயின்றாய் இளங்கலத்தாய் ஒருமாடி தன்னந்துராயினாயமுதே உன்னை என்னுள்ள குழைத்தலம் மைந்தா வாழ இனி எங்க போகின்ற காலங்கள் போய காலங்கள் போகு காலங்கள் தாய் தந்த உயிராயினார் உன்னை நான் புகழ் நாதனே பரமா புகழ் நன்னை தென் குரவோர் கடகோபன் மாறன் சொன்ன சோர்விலங்காதே ஆயிரத்தில் இறையமோர் பக்தி செய்யணும் பன்னில் பாட வல்லாரவர் கேசவந்தமரே வந்தவர் கீழ்மேலவரே விழுகிறப்பம் நம்முடைய செங்கோர கண்ணன் விண்ணோர் நாயகன் எம்பிரானம்மான் நாராயணனாவர் கீழ்மேவர்களே விழுபிறப்ப மாதிரில் பட்டு நம்முடைய கருமாணிக்கவின் செங்கோர கண்ணன் பின்னோர் நாயகன் எம்பிரானம்மான் நாராயணனாளன் முழுவேருமயன் காரணங்கிரிசை கருமவிமலரும் துருஜ தனின்னே பாரணத்தை மறுப்புசித்த பிரான் என் மாதவனாகவண்டு என்னை பாழ்பட்டது யாதவங்களும் ரெண்டு என்னை புகழ்ந்து இரவங்கெடுக்கும் அமுதம் செந்தாவரை கட்கொண்டான் கோலவிலன் கண்ணல் கட்டி எம்மாளன் கோவிந்தன் குடத்தோத்தன் கோவலன் குறித்து தேவன் தன்னையும் பாடியார திருத்து கொண்டன் பாவம் தன்னையும் பார கைத்து எமரேழப்பு தேவன் தன்மயமாக்கினான் வல்லலம்பினான் விட்டு தாமரை பாதங்கள் கண்கள் விட்டிலங்குகளின் சுடர் மலையே சங்கமதியம் சேர் சங்கு சக்கரம் பரதி விட்டிலங்கு முடியம்மான் என்னோடு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்யா விழிசூழ்ந்ததால் எனக்கே நம்மான் திருவிக்கிரமன் எம்மான் என்று கழிவாய் உருவில் படைந்த வெள்ளை பழங்கு நிறத்தனன் பறவை பணிந்து பல்லோடி ஓடினின் பாலமங்கயமே மனவே தொழும் மனமே தந்தாய் மல்லைகாரன் வாமராமனன் மரதகவண்ணன் தாமரை கண்ணனன் காமர பயந்த என்னென்ன உங்கள் பாடிய பூமணத்தனாய் பிறவி தொழுதிலீங்க என்னை தீமணங்கெடுத்தாய் உனக்கன் செய்கிறன் சீதனரை கண்ணன் என்ன நிராப்பகல் வாய் வரையே அளவந்து கண்கள் நீர் வழி இன்பம் வளர வைகள் வைகளில் But விசும்போபிரான் எந்த தாமோதரனை ஆமோதரனை தனிமுதல் மலை ஞானமுண்ட மலை ஆமோதர மரியா ஒருவர் கண்ணே உருவாகியா சிவர்க்கம் திசை ஆமோதர மரியா எம்மானை எண்ணாடி வந்தோரியை அமரர் தமிழ் மாலை ஆயிரத்து பன்னிரண்டு பண்ணில் பண்ணிடாம பாட்டு அமரர்தலமலை கண்ணனில் மாலை தென்குரு தமிழ் மாலை ஆயிரத்துள்ள பன்னிரண்டு பன்னில் பன்னிரடாம பாட்டு அண்ணல் தாரணை பூம்பாவையாக முழப்பது இருவரவர் முதலும் பொருட்கள் வீடு முதலாம் புனகன் பிறவி கடல் நீந்துவார்கள் பூம்பாவையாக உணர்வது இருவரவர் முதலும் தான் பொருட்களும் வீடு முதலாம் புனைவான் பிறவி கடல் நீந்து பிறவே உட்பட மத்த பவயம் எல்லாம் புனல் பொய்கை யானையிடர் கடிந்த பூந்தன் குழாய் என் தனிநாயகன் புனர் அழைக்கு மரணம் உணர்த்ததன் நந்தியோடு அகத்து மண்ணிருவாகி தன் மார்பில் தான் சேர் புணர்பன் பெரும் புணர்ப்பு தேவாதி தேவ பெருமான் என் தீர்த்தனேதனுட கலந்த சேவடி மேல் பூந்தாபம் சேர்த்தியவையே சிவன்முடி மேல் தான் தொழிந்தார் பைந்துழாயான் பெருமை பேர்த்து ஒருவரால் பேச கிடந்தது கேடலாய் கீழ்வு கிடந்திடம் தன்னுள் கரக்கு மலை பெருந்தோளார் தழுவ பாரண்ணம் மடந்தையை மால் செய்கின்ற மால் ஆர்கான் பாலநாராயண் மேதன் கண்ணனையங்காடுமாறு ஊன் மேலா உலகமாடு தாழ வீடோ உயிரோ மத்திய பொருட்கள் ஏன் பாலும் சோரான் பரந்துரனான் எங்குமே கண்ணனே மகனை காய்ந்து இங்கில்லையாலே இரணி என்றோன் புனைந்த பொழுதே அவன் வீய தோன்னியா என் சிங்கப்பிரான் பெருமை ஆராயம் சீர்மைத்தேமகள் சுமர்கணரகீர ஈர்மகள் தேவர் நடுவாமதர் முதலாவித்தாய் பரந்து தனி நின்றார் கார்மையில் போல் வண்ணன் என் கண்ணனை நான் கண்டேன் கருமேடியம்மானே மண்டலம்பம் சோலை வழிவனாடையில் சொன்னதுமே ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண்கலையில் நீ கருமேணி கருமேனியம்மானே மண்டலம்பம் சோலை வழிவனாடையில் சொன்னதுமே ஆயிரத்தி பத்தும் வல்லார் விண்டாயல் திருந்தாழ்வார் எம்மா வீழாவேத்து திரமம் செப்பம் நிசமாவாதவர்க்கு தலைசேர் தொல்லை மாதுன்பம் கடிந்த பிரானே அம்மாடிய வேண்டுவதி திருமாவேட்டு திரமம் செப்ப நின் செம்மாபாதபற்பே தலசே தொல்லை கடிந்த பிரானே அம்மாடிய வேண்டுவதி கொள்வதஞான எம்மை தோய் தோழி மணிவண்ணன் யானைடா ஞான என்னருள் செய்ய என் கையால கண்ணபிரானையாத அருள் செய்யணக்கே எக்காலத்து மண்ணு என் மனக்கே வந்து இடவேடு மனக்கையாக கொல்ல மீற என்ன மகள் ஒத்து உன்னை வணங்க வாராய் பேராதே யான் வந்து அடையும்படிதாரோ மாறாராய் எனக்கென்ன தந்தையாய் எங்கள் மண்ணே மத்த காலத்தில் யாருன்னம் வேண்டார் என் அக்கார கணிய உன்னையான அறியலாதே என்னுடமையும் நீயே வானே நீரே செய்தா நெடுஞ்சுடத்தோடு வேலை உன் பொன்னடை தொல்லை வேலை போக எஞ்ஞானம் விட விடத்து அண்ணலை மேவல் உடலில் வன்புருவோ ஜனகோ வைபத்தம் கிணறில் வீடு செய்யும் கிளர்வார் கரத்து அன்னலே மேவை விடலில் வந்துருதோ தொடகாயிரத்தோல் வீடு செய்யும் கிளர் கே கிடபதன் முன்னம் வளரொளி மாயோன் மருவிய கோயிலம் பொழில் சோல் மாலிரம் சோலை தளர்விலராகில் சார்வது சதிர இளமை கடுமதன் முன்னம் மலரொளி மாயோன் மருவிய கோயிலம் புரிந்து பயனடைந்து புயல் மலவண்ணர் புரிந்திரகோயில் மிக பொழில் சோல் மாடினம் சோலை அயல் மலை அடைவது அதிகருவமே கலித்துழந்துயவே திருமலை அதுவே அடைவது திறமேத்தால் தீமிழ பெருக்காது அறமுயலாளி படையவன் கோயிலில் வந்துணையோள் மாநிலம் ஜோலை புறமலை சாரா செய்யும் வானோர் மாலினஞ்சோலை பலம் செய்து நாளும் மறுபுதல் வழக்கே அடக்குடியட்டான் அமர் பெருங்கோத்தினம் சேர் மாலினம் ஜோலை தொழ துணிவது சூழலவர் சுகந்தியாதே வேதமன் விரித்தான் விரும்பிய போதுரு மயில் சேர் மாநிலம் சோலை போதவள் மலைய புகுவது பொருளே உலகம் படைத்தவன் புகழ் மேல் அருளில் வன் சொன்ன ஓர் ஆயிரத்தொழிற்பத்து அருளுடையவந்தால் அனைவிக்கும் உலகம் படைத்தவன் புகழ் மேல் மருளில் வன் குருவோர் வன் சொன்ன ஓர் ஆயிரத்துடைய பத்து அருளை வந்தால் அனைவைக்கு முடித்து ஆண்டு மல்லாண்டு மல்லாயிரத்தாண்டு பலகோடி நூறாயிரம் மல்லாண்டு இந்தோல் முடிவண்ணா ஒரு தேவடி காப்பு அணியாமரம் என்னாடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு हरिहं संवर्धया श्रीमान् श्रीरङ्गस्य हरिहं संवर्धया नमः श्रीशैलनाथाय बुद्धेरगणजन्मने प्रसादप्तपरमप्राप्य गङ्गर्यशालिने श्रीशैले सदया पात्रं दीपक्यादिगुणानवमितेन्द्रप्रवणं वन्दे रम्यजामारम्मणे பாடுதிருவாய் மழைப்பிள்ள மாதகமால் வாழவன் மாறன் திருவாய் மழைப்பருளை மாநிலத்தோர் மேலும் மணிமுறைக்கும் செய்யலாமர அனைத்தால் இணை வாழிய விளவாழ் திருநாபி வாழிய தியமார்பம் பிரணாளும் வாழிய சுந்தரத்திரை தோழினை வாழிய கயமேந்திய முக்காலும் வாழிய கருணபுந்திய கண்ணினை வாழிய பொய்யிலாத மணவாள மாமணி புந்தி வாழி புகழ் வாழி வாழி அழியாறு வாழ வாழ வாழ கடலை சூழ்ந்த மணவாள மாமுனியே ஆண்டேரா